கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் உலக முஸ்லீம்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் உலக மக்கள் அல்லாவை அறிந்து அல்லாவுடைய தீனலிஸ்லாத்தை தெரிந்து அதன்படி நடந்து அதன் மூலமாக தங்களுடைய உலகத்தின் வெற்றியையும் மரணத்திற்கு பின் இருக்கும் மறுமையின் வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லா ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குர்ஆன் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களின் நடைமுறையின் மூலமாகவும் ஏராளமான வழிகாட்டுதல்களை ஏராளமான நெறிமுறைகளை அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லோருமே தாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நற்கிரியைகளுக்கு அல்லாவிடத்திலே பரிபூர்ணமான நற்கூலியை பெற வேண்டும் அதே நேரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இவைகளிலிருந்து